சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய பரம்பரையானது பொய்கை ஆழ்வார் தொடங்கி பொய்யில்லாத மணவாள மாமனிகள் பரியந்தமாக கொல்லப்பட்டு வருகிறது நாதமுனிகள் தொடக்கமாக மணவாள மாமனிகள் பரியந்தமாக ஆச்சாரிய பரம்பரையானது கொல்லப்படுகிறது ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே கடைக்குட்டி திருமங்கை ஆழ்வார் அந்த மாதிரி ஆச்சாரர்களிலே முதல்வர் நாகமுடிகள் கடைக்குட்டி மணவாள பாபுகள் அந்த மணவாள பாபுகளுடைய பெருமையை பற்றி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்களுடைய கட்டளை அந்த கட்டளையை சிறதா அறிவித்து அடியெடுத்த சில விஷயங்களை சொல்லலாம் என்று ஆரம்பிக்கிறேன் பரமாச்சாரியரான நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில இரண்டு திருவாய்மொழிகளில் தம்முடைய பெருமையை தானே சொல்லிட்டு இருக்கார் உண்ணும் சோறு பருகிறது ஒரு திருவாய்மொழி சுவனில்மா மணிமாடம்னு ஒரு திருவாய்மொழி அந்த இரண்டு திருவாய்மொழியில நம்மாழ்வார் தம்முடைய பெருமையை சொல்லிக் கொண்டார் அதே போல மணவாள மாவர்களும் தம்முடைய பெருமையை ஆட்சி பிரபந்தம் என்கின்ற ஒரு நூலில் ஒரு கிரந்தத்தில் தன்னுடைய பெருமையை ஒரு எட்டு அடிகளினாலே காட்டுகிறார் அந்த எட்டு அடிகளுடைய விஷயங்களை பல விதமாக பல பெரியோர்களிடத்தில் கேட்டிருக்கேன் அதை இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கின்றார் அது மழவாளபாமன் வேண்டிய பெருமையை சொன்னதாக ஆகும் என்று எண்ணுகின்றேன் அந்த எட்டடி என்னவென்றால் தென்னரங்கள் சீரருணுக்கு இலக்காக பெற்றோம் திருவரங்கள் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம் மதுரக விசொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவர நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதுபவை நமக்கு பொழுதுபோக்கா பெற்றோம் பின்னை ஒன்று தலை நெஞ்சு தராப்பெருமை பெற்றோமே ஆச்சரியமான ஒரு அடி அடிக்கிறார் ரொம்ப அழகான விஷயம் அதுல சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வருகிற வரையிலும் குறித்த அவகாசத்திலே சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன் நம்முடைய ஆச்சாரியால எல்லாருமே திருவரங்க செம்பெருமானுடைய பெருமைக்கு அருளுக்கு பாத்திரமானவர்கள் தான் ஆழ்வாக எல்லாரும் எப்படி எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானார்களோ அதே மாதிரியாக ஆச்சாரியார் அத்துணைகளிலே திருவரங்கத்து எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் மணவாள மாமனிகளுக்கு உண்டான பெருமை வேற யாருக்கும் கிடையாது அது என்ன என்று கேட்டால் அவருக்கு திருவரங்க செம்பெருமானே தனியன் அருளை செய்த பெருமை வேறு யாருக்கும் கிடையாது ஆக ஆச்சாரியனாக ஆரம்பிக்கிறார் இருக்கிறார் வடவாட பாவலிகள் இருக்கிறார் சிஷ்யனாக ஆரம்பிக்கிறார் திருவரங்க செம்பெருமான் இருக்கிறார் ஒரு காலம் திருவரங்கத்தில் உற்சவாதிகளை எல்லாருக்கையும் திருவரங்க செம்பெருமான் நிறுத்திவிட்டார் மணவாள பாவல்களை கலைத்தார் நீர் வர வேண்டும் என்னுடைய பெரிய திருமண்டபத்திலே நீர் உபன்யாசம் பண்ண வேண்டும் வீடு காலக்ஷேபம் பண்ண வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னார் உடனே மனவாள மாமர்களும் ஒப்புக்கொண்டார் முதல் முதல்ல உபன்யாசம் அந்த பெரிய திருமண்டபத்தில் நடந்திருக்கு ஆபமிருக்கார் நம்பிள்ளை என்பவர் பண்ணியிருக்கிறார் நம்பிள்ளை என்கிற பரமாச்சாரியர் அந்த ஊர்ல வீடு காலக்ஷேபம் சாதித்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு ஏற்படவில்லை திருவரங்கச் செம்பெருமானுக்கு உயிராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் அவரிடத்திலேயும் கேட்கவில்லை அவர்கள் இருவரிடத்திலும் கேட்டாலும் பரமானதாமுடத்திலே கேட்டாலே அதுதான் சென்னரங்கர் சீர் அருளுக்கு இலக்காக சொன்ன நல்லா சொல்லலாம் ஆளுமை அப்படிப்பட்ட ஒரு பெருமை திருவரங்க செம்பெருமானுக்கு ஆச்சாரியனாக இருந்து அந்த திவ்ய பிரபஞ்சத்துடைய திருவாரூருடைய அர்த்தங்களை எல்லாம் சொன்னாலும் சொல்லப்படுகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது விஷயமாக சிலவற்றை ஸ்ரீவஜனபூஷண சாஸ்திரத்திலிருந்தே எடுத்து செல்லுகின்ற ரொம்ப முக்கியம் ஆச்சாரியன் ஆரம்பத்துக்கு முன்னாடி உபன்யாசத்திலையும் நடந்திருக்கலாம் ஆனாலும் கூட அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சொல்றேன் சாஸ்திரங்கள் எல்லாம் சாஸ்திரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் பராசர பட்டர் சகத்திருநாமத்துக்கு பாக்கியம் பண்ணுகின்றார் அதுல உங்கள் திருநாமம் இது ரெண்டு திருநாமே சொல்லலாம் மூணு திருநாமமே சொல்லலாம் தப்பு இல்லை வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா இது மூணு திருநாமம் வசுப்பிரதா தனத்தை உடையவன் ஒரு அர்த்தம் பண்ணினார் இன்னொரு வசுப்பிரதா இருக்கே அது ரொம்ப முக்கியமான அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல நந்தகோபனுக்கு எம்பெருமானவன் பிள்ளையாக வந்து பிறந்தார் ஆழ்வார்கள் எம்பெருமான் என்னவா சொல்ற மகள் ஒருவருக்கு அல்லாத வாமேனி மாயன் எல்லாருக்கும் அப்பா அவன் ஜெகத்பிதா லோகபிதா என்பதுதான் அப்படிப்பட்ட லோகபிதாவாக இருக்கக்கூடிய எப்பெருமானவர் நாம் எல்லாரும் அவருக்கு குழந்தைகள் புத்திரர்கள் அந்த புத்திரர்கள் ஒருவனை பார்த்து வசுதேவனை பார்த்து எனக்கு கொஞ்ச காலத்துக்கு நீ அப்பாவா இரு கொஞ்ச காலத்துக்கு நீ அப்பாவா இருன்னு கேட்கிறான் தசரதனை பார்த்து எனக்கு நீ கொஞ்ச காலத்துக்கு அப்பாவா இருந்து பிரார்த்திக்கிறான் என்பதுவான் ஆக எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கக்கூடியவன் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருவன் உத்தவனாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்படி ஆசைப்படுகிறானோ அந்த மாதிரி அவனும் ஆசாமியாக இருக்க வேண்டும் என்று அச்சையிலே ஆசைப்பட்டிருக்கிறான் அச்சையிலே ஆசைப்படுகிறான் ராமாவதாரத்தில் ஆச்சாரியத்தில் படிச்சிருக்கான் அது பின்னாடி ராமாவதாரத்தில் புஷ்பாம்சர் இல்லை வசிஷ்டர் இல்லை இவரை ஆச்சாரியனாக கொண்டிருக்கான் கிருஷ்ணாவதார காலத்துல சாந்தியதியின் இடத்துல அறுபத்தி நாலு அழகளை அறுபத்தி நாலு நாட்களில் எம்பெருமான் படித்திருக்கிறான் பார்த்திருக்கிறவா ஆனால் அஷ்டாவதார பெருமான் திருவரங்க செம்பெருமான் மனவாளம் அவர்களை ஆச்சாரியனாக பண்ணார் அதனால்தான் திருலோகாச்சா சூத்திரம் பதட்டியே ஆச்சாரத்தை ஆறு பத்து இருக்குங்க அதனாலதான் என்ன பண்ண குரு பரம்பரையிலும் கீதையிலும் அபுதத்திலும் அப்படின்னார் அடுத்த சூத்திரத்துல காட்டுறாங்க கீதையில எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணால் சர்வஸ்லோக தத்துவ விஜயங்கள் தொடங்கி சர்வஸ்லோக பரியந்தான் எம்பெருமான் கீதையில உபதேசித்தார் குரு பரம்பரையில பெரிய பெருமாளிலிருந்து ஆரம்பித்து குரு பரம்பரையாளருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது அதையும் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரியாக ராமாவதார காலத்துல சத்யதேவ பிரபலநாய சமாப்தி ஆகவே அபயம் சமூகேந்தியா சதாதி ஏற்றத்தில் மனம்னு அருள் செய்திருக்கிறான் ராமாயணத்துல பார்க்கிறோம் இதற்காக சொல்றாங்க அபய பிரதானம் இது விபீஷணனுக்கு எப்படிதான் அபய பிரதானம் பண்ணினார் நாம் அனுபவித்து பார்க்கிறோம் இதற்காக சொல்றது என்ன ஆச்சாரியத்துவத்தை எப்பெருமானும் ஆசைப்பட்டிருக்கிறான் இப்ப சிஷ்யனா இதுதான் சிஷ்யனா இருக்காங்கிறதா முக்கியம் சிஷ்யனா இருக்கிற யோசிச்சு எல்லாம் என்னங்கிறதெல்லாம் ஸ்ரீவிகர பூசணம் என்ன மற்றும் உண்டான வெட்டங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு அதை முடிக்க வரவில்லை இப்ப பகவான் அவர்கள் ஆச்சாரியம் சொல்லலாம் அது அடுத்தது இதெல்லாம் சாஸ்திர வசனங்களை கொண்டு நம்முடையவர்கள் சொல்கிறாரே சார் எந்த மதத்திலையும் சொல்ல ரொம்ப ரொம்ப கேட்டிருக்கார் ஸ்ரீமதின பூசணத்துல ரொம்ப அற்புதமான அர்த்தம் அதை கொஞ்சம் விளக்கமாக இந்த கோஷ்டியில விண்ணப்பம் பண்ணுகின்றேன் சாஸ்திர வசனங்களை சாத்தாங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மோதி சாஸ்திரார்த்தான ஆச்சாரிய ஸ்தாபிச்சவே சில பேர் ஆச்சாரியன்னு ஆரம்பிக்கிறார் சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் உபதேசிக்கிறார் அதன்படி அனுசித்து காட்டுகின்றார் அவருக்கு தான் ஆச்சாரியன் தெரியுது ஜெனரல் கதலிகள் வரல ஆச்சாரியன் ஆச்சாரியங்கிறதுக்கு ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையவனா இருக்கக்கூடியவனத்தான் ஆச்சாரியம் ஜெனரலா சொல்லுவார் ஆனால் அப்படி அல்ல இது ஆச்சாரியத்துக்கு உள்ளவர்களாக ரொம்ப அற்புதமான ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார் ஆச்சரியமான சூத்திரம் அது நேரே ஆச்சாரம் என்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை ஆச்சரியமான சுத்திரம் மணவாள பாபுடிகள் அத்தமான அதற்கு வியாக்கியான வழி செய்கிறார் நேர ஆச்சாரியன் என்ன சாட்சாத் ஆச்சாரியன் ஆ ஆச்சாரியன் பெருனர் எத்தனையோ பேர் ஆச்சாரியம் இருக்கா அவெல்லாம் ஆச்சாரியர் மற்ற மந்திரங்களை உபதேசிக்கிறவனுக்கு ஆச்சாரியத்தை பூர்த்தி கிடையாது தான் நேரே ஆச்சாரியங்கிறது திருமண மந்திரம் சொல்லல திருமந்திரம் சொல்லல பெரிய திருமந்திரம் சொல்லியிருக்காரு பிள்ளரோகாச நேரையாகிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனே அந்த பெரிய திருமந்திரத்துக்கு என்ன ஏற்றம் அந்த மனபாளர் அவர்கள் அந்த வியாக்கியானத்துல ரொம்ப அற்புதமான விஜோ விஜூசி சாமானி அதர்வனானிக்க சர்வ அஷ்டாத்தம் எஷ்டான்யதபி வாங்மயம் எல்லா அர்த்தங்களும் என்ன இருக்கிற இந்த திருமந்திரத்துக்குள்ளே இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இது உடல் வியாக்கியம் சர்வ வட்டாட்கரால் சட்டம் எல்லா அர்த்தங்களும் இதில் இருக்கிறது பிறனோட்டாக இது அறிய வேண்டிய வட்டம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு அல்வர் சொல்றா இருக்கிறோம் இப்படி எடுத்தேன்னா நேர நேரம் போயிட்டே இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் திருத்த அதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணம் எடுக்கிறார் பரவாயில்ல பரவாயில்ல அவர்கள் கைகலபதிக ஐஸ்வர்யம் சொர்க்காத்தியம் பார்வத்தியம் கைவல்யம் பகவதஞ்ச மந்திரோயம் சாதரிக்கிறது இந்த லோகத்தில் ஐஸ்வர்யம் வேணுமா அதையும் திருமந்திரம் நமக்கு பண்ணி கொடுக்கும் அந்த லோகத்தில் ஐஸ்வர்யம் வருமா அதையும் கொடுக்கும் கைவரியம் வருமா அதையும் கொடுக்கும் பரமபதம் வருமா அதையும் கொடுக்கும் அந்த பரமபதத்தை தான் முக்கிய நோக்கு மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலோ அல்லது கைவரியத்தை கொடுத்தாலோ அது எல்லாவற்றையும் கூட எம்பெருமான் மோட்சத்தை தரக்கூடிய மந்திரமா இருக்கக்கூடிய நல்லெண்ணால் எம்பெருமான திருவடி தாவரங்கள்ல கைங்கரியம் பண்ணக்கூடிய பகுதியை விளைவிக்கக்கூடியது இந்த திருமந்திரம்னு காட்டுகிறார் அது ரொம்ப முக்கியமான இருக்கான் அதற்கு அப்புறம் தான் இருக்கிறார் மந்திரம் பரமோ மந்திரகா குஷ்யானாம் குஷ்ய உத்தமம் பவித்ரஞ்ச பவித்ரான மந்திரோயம் சாதயிஷன் ரொம்ப அற்புதமான அர்த்தம் மந்திரங்களுக்குள்ளே சிறந்த மந்திரம் மங்களங்களுக்குள்ளே சிறந்த மங்களமா இருக்கிறது பவித்திரத்துக்கும் பவித்திரமா இருக்கிறது மனவாளதாசர்கள் வைபவது போட்டிருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்தை சமஸ்கிருதம் படித்த ஒரு தொடர்ல இந்த ஸ்லோகத்தை சமஸ்கிருதமா படிக்கிறவங்க கொடுத்துட்டா மந்திரத்துக்குள்ளே சிறந்த மந்திரம் மந்திரான மந்திரம் மந்திரங்களுக்குள்ளே சிறந்த மந்திரம் பவித்திரங்களுக்குள்ளே பவித்திரம் அப்படின்னு அப்படி சொன்னதை மனவாள பவித்திரங்களுக்கும் பவித்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் தகுந்த மந்திரம்ல மங்களங்களுக்கெல்லாம் மங்களம்ல பவித்திரங்களுக்கும் பவித்திரங்க போட்டு ரெண்டு மட்டும் ஏன் அந்த பவித்திரங்களுக்கும் பவித்திரம் இதெல்லாம் பல ஆச்சாரத்தை கேட்டது இந்த அர்த்தத்தை சொல்றேன் ரொம்ப அழகான அர்த்தங்கள் அந்த வரவாளர்கள் அந்த சென்டென்ஸ் பத்தாரு நூற்றுப்படி வியாக்காரத்தை தெரிவிச்சா இந்த அர்த்தத்தை ஏன் போட்டிருக்காரு கேட்டார் இந்த ஆச்சாரம் ரொம்ப நல்லா விரிக்கிறார் அவர் அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் பவித்திரனா எந்த தான் பவித்திரன் பல்லாண்டு பவித்திரனை பல்லாண்டு பவித்திரனைன்னு பார்க்கிறவங்க பவித்திரன் அர்த்தம் பரிசுத்தன் சுத்தன் அர்த்தம் தீர்த்தம் உலக வந்த சேவடிங்கிறார் எடுத்தா வேலை போயிட்டே இருக்கணும் கொடுத்த சப்ஜெக்ட் வர முடியாது இருந்தாலும் இந்த மனவாளவன் எழுபது வியாக்கியானத்தை பத்தி பேசுகிறோம் அப்படின்னால இதுவும் மனவாளவன் வியாக்கியானம் தான் இந்த பவித்திரங்களுக்கும் பவித்திரன் வேண்டாம் அவன் தான் பவி எம்பெருமானுக்கு தான் சுத்தன்னு பேரு அவன் தான் தீர்த்தன்னு பேரு பத்து நாள் உற்சவம் நடக்கிறது கடைசியில் அவருக்கு என்ன தீர்த்த வாழுங்கிறார் தீர்த்த வாழுங்கிறார் தீர்த்த வாயுன்னு அர்த்தம் ஜலம் தான் வாயினாலும் தர்மம் தான் ஏன்னா ஜலம் ஜலம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தீர்த்தம் என்கிற எம்பெருதான் அந்த ஜலத்துல வந்து எம்பெருமான் திருவஞ்சனம் பண்ணின உடனே நமக்கெல்லாம் நாடுனா அந்த தீர்த்த சுத்தமாக நம்மளுடைய அசுத்தி அந்த தீர்த்தத்தை புரட்சிட்டு இருக்கிறதுனால கோவிலுங்கிறத அதாவது தீர்த்தவாரின்னு சொல்றாங்க ஆக எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் பவித்திரமா இருக்கிறார் அந்த பவித்திரமா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இது பவித்ரம் அந்த காலத்துல தீட்டுப்பட்டு அப்படின்னா என்ன பண்றா சாமியை விட்டு அலம்பு அப்படின்பா அந்த சாமிக்கு சுத்தம் பஞ்சகவியம் இப்ப பஞ்சகவியம்னு சொன்னா ஒருத்தர் வாங்கி சாப்பிடுவாங்க மூத்திரம் என்ன சாணி என்ன பால் என்ன தயிர் என்ன இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த வாத்தியாளர் உள்ளதோ உபநயம் பண்ற பையனுக்கு தருவார் இந்த கலந்து இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க சட்டா போட்டு அது போடுறது வேண்டாம்னு போடுவாங்க யார் சொல்றாரு கேட்டா ஆயுர்வேத ஐந்து நீ திருச்செந்த விருத்தத்துல ஆயுர்வேத ஐந்து நீங்க பெரியார்கள் வியாக்கியானம் பண்ணார் இந்த இந்த பஞ்சகங்கள்னு சொல்றீங்க இந்த பஞ்சக சுத்தமாக இருக்கிறது வச்சவனே எந்திரமான் தான் அது சுத்த வச்சவனே எந்திரமான் தான் பவித்திரம் எதையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அந்த பவித்திரத்துக்கும் பவித்திரத்தன்மை உண்டாக்குகின்றவரே எம்பெருமான் ஏனென்றால் அவர் உள்ள இருக்கிறபடியினால் என்ன அந்த அர்த்தத்தை காட்டாருங்க அப்படிப்பட்ட திருமந்திரம் அந்த திருமந்திரத்தை உபதேசித்தவரைத்தான் ஆசார் என்கிறார் புலரோகர் ஆஸ்தார் வரலாறு பாருங்க இன்னைக்கு சமாச்சாரம் ஆறு ஒரு சிஷியனுக்கு ஒரு ஆச்சாரியர் பண்றார் பதினொன்னு திருவந்திரத்தை மட்டும் உபதேசிக்கிறார் திருமந்திரத்தை மட்டும் உபதேசிக்கிறது இல்லையே திருவந்திரத்தை மட்டும் உபதேசிக்காதோ துவயத்தை உபதேசிக்கிறார் அது மாதிரி எதையும் உபதேசிக்கிறார் அவருக்கு சரமஸ்லோகத்தை உபதேசிக்கிறார் ஆனால் அவர் வியாக்காரம் பண்ணார் அப்ப திருமந்திரத்தையும் துவயத்தையும் உபதேசிக்கிறச்ச திருமந்திரத்தை மட்டும் உபதேசித்தவனையும் சொல்லலாமான சூத்திரம் பண்ணிவிட்டா அந்த திருமந்திரத்துடைய விவரணம் தான் வாக்கிய துவயமாக இருக்கக்கூடிய துவயமந்திரம் அதனுடைய விவரணம் தான் தர்மஸ்லோகம் இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா ரெண்டே நிமிஷத்துல சொல்றேன் ஓம் நமகா நாராயணாய அந்த ஓம் என்பதற்கு பிரணவம்னு பேரு அல்லது மந்திரம்னு பேரு நமகா நாராயணாய என்பதற்கு மந்திர சேஷம்னு பேரு இந்த மந்திரமாக இருக்கிற ஓம் என்பதை அதையும் விழுலோகாச்சார் ஓம் பிரணவம் எதுக்கு சங்கிரகம்னு சொல்லிட்டார் ஆனா பெரியவாசாமிகளே அற்புதமான ஒரு கிரந்தத்துல காட்டுங்க அதையும் விவரணம் பண்ணி காட்டா ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் ஒரு நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல ஏதாவது உண்மையான பூர்த்தியா சொல்லலாம்ங்கிறதுக்காக இந்த அர்த்தம் அதை மட்டும் வருகிறேன் ஞாபகம் வந்து விட்டபடினால ஓம் என்கின்ற படமத்துல ஆறு இருக்கிறது ஆறு இருக்கிறது ஊ இருக்கிறது மா இருக்கிறது அந்த ஆறு எழுத்தானது எதை குறிக்கிறது ஊ என்பதனுடைய ஊவன் ஆட்டை பிடிக்கிறது ஊருட்டேன் ஏன்னா வாச்சனால பகவானுக்கு அப்படின்னு வந்திருக்கோம் இந்த ஆயிரத்து அடிமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுமை இந்த மா என்பதானது பகவானுக்கு அடிமையா இருக்குது மா என்கிற எழுத்தாலே சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா என்பவர் எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் உண்டோ கட்டதக்காங்க தக்கதக்காங்க தக்கதக்காங்க தப்பதப்பாங்க அப்படின்னு இருபத்தி நாலு எழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு அந்த இருபத்தி நாலு எழுத்துக்கள் என்ன வருதுங்க இந்த இருபத்தி நாலு கருவேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிரகிருதி மானாந்தார மனங்கள்னு இருபத்தி நாலு சப்தங்களாக சொல்லப்பட்டு விட்டன இருபத்தஞ்சாவது அக்ஷரம் மகாராஜ பஞ்சவிசோயம் புருஷகா ஆத்மா பவதி என்று உபனிஷத்தால் சொல்லுகிறது இருபத்தைந்தாவது தத்துவாக சொல்லக்கூடியவன் ஜீவாத்மா இருபத்தாறாவது தத்துவாக சொல்லக்கூடியவன் தான் பகவான் தான் நம்ம சம்பிரதாயத்தில் இருபத்தாறாவது தத்துவம் பகவான் அதத்தான் நம்மளுடைய ஆச்சாரியர் என்னிடம் வரும் நம்மாழ்வார் பாசுரம் என்னிடம் வரும் நடத்த ஒன்பதா சிவராமத்தை இருபத்தாறு எண்ணிட்டானா பகவான் ஓடி வந்துருவான் பகவான் ஓடுவார்

இருபத்தி நாலு அசித்து ஐந்தாவது ஆத்மா மூணு விதமான வியாக்கியானம் பண்றார் பரமாச்சாரியரான நம்பிள் சம்பிரதாயத்தில் மொழிகள் உள்ள பெற்றோங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாமே சொல்ல வேண்டிய விஷயம் உன்னவரால் நம் புறவர் மொழிகள் உள்ள பெற்றவங்க மனதாரமும் கொஞ்சம் விசாரம் கொஞ்சம் நிதானமா சொல்றேன் ஆக இருபத்தைந்தாவது தத்துவம் ஆத்மா அந்த ஆத்மா பகவானு கருவி ஆயிரம் தன்னுடைய விவரணம் ஓ மாதம் ஆயிரம் தன்னுடைய விவரணம் அந்த ஓமுக்குள்ளே வருகிறது ஓமுக்குள்ளே வருகிறது அது அதுக்கு உக்காரத்தை விவரிக்கிறது நடத்த மகாரத்தை விவரிக்கிறது நாலாவது பின்னாடி வியாக்கியானம் பண்றான் பிள்ளைவரதாச்சாரிய வியாக்கியானம் பண்றான் பார்க்கிறோம் நம்ம தெரியல அதனால ஓம் என்கின்ற பிரதமத்தை நமகா என்கின்ற டேபிள் போட்டுக்கணும் நல்லா கல்லூரியில பேராசிரியரா இருந்தபடினால ஒரு இருபத்தி முப்பது வருஷம் குப்பமுற்றிய பிரொஃபஸரா இருந்தது அதனால ஓம் எழுதணும் அங்கேருந்து ரெண்டு கோடு போடணும் இந்த நமகா வைக்கணும் இந்த நாராயணா வைக்கணும் சமாதானமாக என்ன செய்யப்பட்ட என்ன நானே காப்பாற்றிக் கொள்ள உரிமை இல்லை என்ன பகவானுக்கு நான் கைக்கரியம் பண்ண வேண்டும் என்ன நானே நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்றது புரியும் சரியா அதாவது எப்படி பார்த்தா சிவன் நாராயண கரணம் சரணம் பிரபத்தி நாராயண கரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு சொல்ல சிவன் நாராயண கரணம் சரணப்பட்டு பெரிய விடாச்சியாரோடைய கூடியிருந்துள்ள திருவரங்க தொண்டருமாருக்கு திருவடி தாவரங்களிலே கரணடைகிறேன் ஆனா நடப்பதன் விவரணம் இங்க என்ன நான் பிரம்மதாரி நாராயணனுக்கு கைகரியம் பண்ணல ஸ்ரீமதே நாராயணாயணமகா பெரிய விராட்சியாரோடு கூடியிருந்துள்ள எம்பெருமானுக்கு கைகரியம் பண்ண விரும்புகின்றேன் அதை காட்டுக்கு இந்த நாராயண பதத்தின் விவரணமாக ஸ்ரீமதே நாராயணாயணமா இங்க எப்பெருமான திருவிழித்தார்களை எப்படி பத்தது அப்படின்னு கேட்டாங்க எல்லா தர்மங்களையும் விட்டு பத்து அதில் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியங்களுடைய வாக்கியத்துடைய விவரத்தை விவரம் தான் சர்வதர்மால் பரிசெட்ட மாமேகம் சரணம் ரஜா அப்ப எப்ப எங்க பெரியவர்களும் பெரியவிழாக்கியாருமான சேர்த்தியில கைகரியம் பண்றது கேட்டா இந்த பாடம் உடம்பு போனாத்தான் நம்ம கர்மங்கள்லாம் போனாத்தான் எவ்வளவு கர்மம் இருக்கோ அவ்வளவு தரம் பாடி இந்த பாடி குறைஞ்சாத்தான் தான் இந்த கருத்த போட்டாருங்க சர்வதர்மால் பரிசெட்ட துவயத்தினுடைய முன்பாக்க வரணும் துவயத்தினுடைய பின்பாக்க வரணும் அகம்தா சர்வபாபேபியோ மோட்ச இசையாவில் வாழ்த்தடா ஆக ஓ நமகா நாராயணாயன் நவசமத்துடைய வருடம் துவயத்துடைய முன்பாக்கியம் பூர்வ வாக்கியமாக சொல்லப்பட்டது நாராயணத்துடைய வருடம் துவயத்துடைய பின்பாக்கியமாக சொல்லப்பட்டது இது பூர்வார்த்தம் பூர்வார்த்தம் சமஸ்கிருதத்துல முன்பால் முன்பால் சர்வஸ்லோகத்தின் முன்பாதி துவயத்துடைய முன்பாக்கியத்தை விவரிக்கிறது துவயத்துடைய பின்பாக்கியத்தை விவரிக்கிறது சர்வஸ்லோகத்துடைய உத்தரபாகமாக உத்தரார்த்தமாக இருக்கக்கூடிய பின்பால் உரிக்கிறதுன்னு மனவாளமாக ஆகல வியாக்கியான பண்ணி காட்டுறாங்க ஆக உபதேசம் திருமந்திரத்தை உபதேசிக்கிறார் ஆச்சாரன் துவயத்தை உபதேசிக்கிறார் ஆச்சாரன் அது மாதிரி கர்மஸ்லோகத்தை உபதேசிக்கிற ஆச்சாரனுக்கு தான் ஆச்சாரியத்தை பூர்த்தி உள்ளதுன்னு சொல்லிட்டேன் உடனே ஒரு கேள்வி வந்தது இப்ப அவர்கள் என்னத்தை உபதேசிக்கிறார் அப்படின்னா அங்கதான் ஆச்சாரிய சிறைக்காரன் ரொம்ப அற்புதமாக நம்ம சம்பிரதாயத்தில் சென்ற விஷயங்களுக்கு அழகான அர்த்தங்களை நம்மால் தான் ஒளி செய்த பிரபந்தங்கள் நான்கு திருமணத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாரி திருவாய்மொழி உச்ச நிதானம்